ரிபுகீதை முப்பதாவது அத்தியாயம் பரபிரம்ம நிச்சயத்தால் பரமானந்த முறைக்கும் அத்தியாயம் சத்திய சுககனமாம் பிரம்ம மாத்திரம் சந்ததமும் சலியாமல் இருப்பதென்றும் இத்வைத ஜகத்தணுவும் இல்லை என்றும் இவையாவும் ஏக பரபிரம்மம் என்றும் நித்திய ஞானானந்த ஸ்வபாவனான நிகில ஜகநாயகன் மண் உரைத்த வண்ணம் அத்வைத்த நிர்ணயமே அரித்து சொல்வான் அகண்டபர போதமுரமாவதற்கே சத்திய ஜானானந்த ஸ்வரூபமல்லால் ஜகத்தவையும் ஒரு காலும் ஜனிக்கவில்லை நித்திய ஞானானந்த ஸ்வரூபமல்லால் நீ கவனாபவம் என்னும் நினைவும் இல்லை எத்வை தத்தொற்றமுமே பிரம்மம் என்னும் இருமகிலா அப்பிரம்மம் நானே என்னும் அத்வைத நிச்சயமே அடைந்தவற்றால் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய் சதானந்த மாத்திர பரஸ்வரூபமே நான் सन्ततमं शान्तपरस्वरूपमेनान् चितानन्दमात्रपरस्वरूपमेनान् चिर्गनमान् निरन्द நான் உதார பரிபூர்ணமாம் சொரூப நான் என்ற உரமாக அத்வைத்த நிச்சயத்தை நிதாக அரை நிமிஷமும் நீ விடாது செய்து நிறதிசைய ஆனந்தம் அனுபவிப்பாய் ஞானகனமான பரபிரம்மத்தின் கண் ஞால முதல் கல்பிதமாய் காண்பதெல்லாம் இனமிலவதிஷ்டான பிரம்மம் என்னும் எப்போதும் அப்பிரம்மம் நானே என்னும் ஊனமிலா அத்வைத்த நிச்சயத்தை உரமாக அனவரதம் அபியாசித்தே ஆன விகல்பமெல்லாம் அழிந்த போதும் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய் நாசமிலாதிருப்பதனால் நானே சத்து நாடியலாம் அறிவதனால் நானே சித்து நேசமதாய் நிற்பதனால் நானே இன்பம் நிகழ்த்தியவா சத்திய சித் சுகமா நானே பேசிய இவ்லக்ஷணமாம் பிரம்மம் என்றே பேதமிலா கண்டபர நிச்சயத்தை ஆசரவே திருடமாய் அடைந்தவற்றால் அகண்டபரமானந்தம் அனுபவிப்பாய் இருக்கின்றதிலங்குகின்றதின்பமென்றும் இயம்பியிடும் நாமமொடு ரூபம் என்றும் தர்க்கமிடும் இவ்வம்சம் பஞ்சகத்தில் தயங்கிய முன் மூன்றம்சம் சம்பரத்தின் ரூபம் சுருக்கமுறும் சம் ஜகத்தின் ரூபம் சொற்பொருளாம் இவ்வம்சம் இரண்டும் தள்ளி நெருக்கமுறும் சத்திய சித் சுகமாய் மீந்து நின்ற பர நான் எனவே நிச்சயிப்பாய் அதிஷ்டான சத்திய சித் சுகமாம் அம்சம் அகில பரிபூரணமாய் ஒன்றாய் நிற்கும் இதில் தானே கல்பிதமான ரூபம் இரண்டனவே பரிச்சின்னமாகி நிற்கும் மதித்தாயும் விவேகத்தால் கல்பிதத்தை மன்னும் அதிஷ்டானமென உணர்ந்தே போதும் நிதித்தியாசம் செய்து மனோவிகல்பம் தீர்ந்து நிரதிசய ஆனந்தம் அனுபவிப்பாய் சிதாகாசமான பரபிரம்மத்தின் கண் ஜகஜீப பரங்கள் எல்லாம் பொய்யாய் தோன்றும் இதாக இதை விவேகத்தால் நேத்தி செய்து நிர்மலமாய் நின்ற பர பிரம்மம் தானே சதாவும் அகமகமெனவே நிதித்தியாசித்து சலமானதின் விகல்பமெல்லாம் தவிர்த்தே போதும் அதாயிருக்கின்ற நிலை அடைந்தவற்றால் அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய் ஸ்தூல முதல் மூன்று வித சரீரமில்லை தொடர்நனவு முதலிய மூன்று அவஸ்தை இல்லை மூலமெனும் குணமாம் பிரகிருதி இல்லை மொழியும் அதன் அபிமானி யாரும் இல்லை காலமுடு தேசமில்லை வஸ்துவில்லை கற்பிதமே இல்லை என நேதி பண்ணி ஆலயமாய் நின்ற பர பிரம்மம் நீயா அகண்ட பரமானந்தம் அனுபவிப்பாய் தீக முதல் திருளவையும் பிரம்மரூபம் திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் பிரம்மரூபம் பாகமுறும் பதார்த்தம் பதார்த்தமெல்லாம் பிரம்மரூபம் பரஜீவ ஜகங்கள் எல்லாம் பிரம்மரூபம் ஆகும் பொருள் அகிலமுமே பிரம்மரூபம் அந்நியமாய் அறிவதெல்லாம் பிரம்மம் என்னும் ஏகபர நிச்சயமே இசைந்தவற்றால் இணையற்ற ஆனந்தம் அனுபவிப்பாய் சந்ததமும் சிவமான பிரம்மனானே சகல பரிபூரணமாம் பிரம்மனானே சிந்தை முதற்கதீத பரபிரம்மனானே சின்மாத்திர வடிவான பிரம்மனானே தொந்தமுரா துரிய பரபிரம்மனானே துகளற்ற தூய பரபிரம்மனான் என்ற அந்தமிலா கண்டபர நிச்சயத்தை அடைந்ததனால் அனவரதம் சுக்கே திருப்பாய் கூறுபடா கண்டபர பிரம்மனானே கூடத்த ஆத்மாவாம் பிரம்மனானே மாறுபடா மகத்தான பிரம்மனானே மங்கள மங்களமான பிரம்மனானே வேறுபடா விமல பர பிரம்மனானே வேதாந்த வேத்தியமாம் பிரம்மம் நான் என்று ஈறுபடா ஏகபர நிச்சயத்தை இசைந்ததனால் எப்போதும் சுக்கித்திருப்பாய் சத்திய சித் சுககனமாம் பிரம்மனானே சால உபசாந்த பர பிரம்மனானே நித்திய நிஷ்களமான பிரம்மனானே நிரதிசயானந்த பர பிரம்மனானே இத்வைத்தம் இறையுமிலா பிரம்மனானே ஏக பரிபூரணமாம் பிரம்மம் நான் என்று அத்வைத்தமான பர நிச்சயத்தை அடைந்ததனால் அனவரதம் சுக்கே திருப்பாய் பரமசிவமான பர பிரம்மனானே பரிச்சேதரகித பர பிரம்மனானே நிரவயவமான பரபிரம்மனானே நிஷ்கிரிய ஸ்வபாவ பரபிரம்மனானே சர்வமுமாய் திகழு பரபிரம்மனானே சகல விலட்சணமான பிரம்மம் நான் என்று இருமையிலாத்வைத நிச்சயத்தை இசைந்ததனால் எப்போதும் சுகித்திருப்பாய் பராபரமாம் பரபிரம்மஸ்வரூபனானே பரஞ்சோதியான பரஸ்வரூபனானே நிராமய மாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிர்மலமாய் நிறைந்த பரஸ்வரூபனானே புராதனமாம் பரபிரம்மஸ்வரூபனானே பூரணமாம் பரபிரம்மஸ்வரூபனான் என்ற ராப்பகலும் ஏகபர நிச்சயத்தை இடையறவே இசைந்ததனால் சுக்கித்திருப்பாய் சர்வ பரிபூர்ணமாம் பிரம்மனானே சர்வாத்மாவான பரபிரம்மனானே परउचिताकाशपरब्रह्मणाने परमात्मावान परब्रह्मणाने ஸ்ருதிமுதற்கதீதபரபிரம்மனானே ஸ்வயஜோதியான பரபிரம்மம் நான் என்று இருமையிலா அத்வைத நிச்சயத்தை எப்போதும் இசைந்ததனால் சுகித்திருப்பாய் சத்தியமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் சதாசிவமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் நித்தியமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் நிரஞ்சனமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் சுத்தமதாம் பரபிரம்மம் தானே எல்லாம் சுககனமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் அத்வைத பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிருடமாய் உறுதியினால் ஆனந்திப்பாய் சலனமிலா பரபிரம்மம் தானே எல்லாம் சாஸ்வத பரபிரம்மம் தானே எல்லாம் மலமருவா பரபிரம்மம் தானே எல்லாம் மாயையிலா பரபிரம்மம் தானே எல்லாம் கலனமுரா பரபிரம்மம் தானே எல்லாம் களங்கமிலா பரபிரம்மம் தானே எல்லாம் அலைவு பெறா பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிருடமாய் உறுதியினால் ஆனந்திப்பாய் சொற்பொருளாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் சுபாசுபமாய் தோற்றுவதும் பிரம்மரூபம் எப்பொருளாயிலங்குவதும் பிரம்மரூபம் இல்லையுளாதென்பதெல்லாம் பிரம்மரூபம் கற்பிதமாய் காண்பதெல்லாம் பிரம்மரூபம் காரிய காரணமிபயம் பிரம்மரூபம் அற்பமிலா பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிருடமாய் உறுதியினால் ஆனந்திப்பாய் ஏதமுறும் அவித்யுமே பிரம்மரூபம் இலங்கியிடம் வித்யுமே பிரம்மரூபம் பேதமுறும் ஜீவனுமே பிரம்மரூபம் பிறங்கியிடும் ஈசனுமே பிரம்மரூபம் பூத்தலமே முதலுலகும் பிரம்மரூபம் புலமுறவே காண்பதெல்லாம் பிரம்மரூபம் ஆதியிலா பரபிரம்மம் அது நான் என்றே அதிதிடமாய் உறுதியினால் ஆனந்திப்பாய் துவைத்தமென்றும் துவைதமோட துவைத்தம் என்றும் தூய பரமாத்வைத்த மதமீதென்றும் இவ்விதமென்றும் அபிதமென்றும் இலதுண்டென்றும் இவை முதலாவ் அங்கங்கே இயம்பலுற்ற விவிதமதம் இவையுரை செய்வாதம் யாவும் விசாரிக்கில் விமல பரபிரம்மம் தானாம் குவிதலுரா பரபிரம்மம் அது நான் என்று கோதரவே பாவித்து குறைவு தீர்வாய் சித்துளதேர் ஜகமுளதாம் சித்தில்லாதேல் ஜகமுமில்லையாதலினால் சித்தின் கண்ணே இத்வைத ஜெகத்தவையும் கற்பீதம் தான் இதனை எல்லாம் அன்னும் வய வெதிரேகத்தால் புத்தியுற வாய்ந்துடனே பிரபிலாபித்து பூரணமாய் நின்ற பர சித்து தானே நித்தமகம் மகமெனவே நிதித்தியாசித்து நிச்சலமானி என்றும் நிலைத்து நிற்பாய் நிதாக வெகு விதமாக நிகழ்த்தி என்ன நிக்கிலமுமே நிமலச்சிதாகாசம் தானாம் சிதாகாசம் அது பிரம்ம வடிவமாகும் சிதாகாசம் அதுவே நின் வடிவமாகும் உதாரமுரு புத்தியினால் உரைத்த வண்ணம் உணர்வதெல்லாம் சித்தாகாச ஸ்வரூபமென்றும் சதாவும் அதே அகமென்றும் நிதித்தியாசித்து சற்றேனும் சலியாது சாந்தனாவாய் நிகில அதிஷ்டான பர சித்து தானே நிர்மலமா நிறைவுற்ற ஆகாசம் போல் அகில பரிபூரணமாய் அமலமாகி அத்தியந்த மாமசங்கமாகும் தகமை செறிந்திருக்கின்ற தன்மையாலே தயங்கும் சிதாகாசமென சாற்றலாகும் மகிமை மிகும் சிதாகாசம் அது நான் என்றே மறவாமல் பாவித்து மயக்கம் தீர்வாய் சன்மாத்திரமான பிரம்மம் அல்லால் சராச்சரமாய் ஜனிக்கின்ற ஜகமே இல்லை சின்மாத்திரமான பரபிரம்மம் அல்லால் முதல் திருஷ்யமாம் ஜகமே இல்லை நன்மாத்திரமான பரபிரம்மம் அல்லால் நானாவாய் நாடியிடும் ஜகமே இல்லை தன்மாத்திரமான பரபிரம்மம் தானே தானனவே பாவித்து தளர்வு தேர்வாய் சின்மாத்திரமான பரபிரம்மம் தானே ஜகஜீவ பரங்கள் என தெரிவதாலே என் மாத்திரமாகினும் இச்சக ஜீவாதி இதரமல இவையாவும் சின் மாத்திரம்தான் பொன் மாத்திர வடிவான கடக மாதி பொன்னையலால் சற்றுமையல்லாவதுண்டோ மண் மாத்திரமான கடச்சராப மாதி மண்ணையலால் மற்றனவும் அநியமாமோ அகண்ட பரிபூர்ணமாம் பிரம்மம் தானே அறிவற்றோர் குலகனவே தோற்றினாலும் புகன்ற பல விதமான உலகம் தானே பூரணமாயறிஞர்க்கு பரமாய் தோற்றும் திகழ்ந்தெதிரே இருக்கின்ற ரஜ்ஜு தானே தெரிவற்றோர் கரவெனவே தோற்றினாலும் நிகழ்தரவே தெரிவுற்றோர்க்கு ரஜ்ஜுவாக நிகழ்கின்ற நீதியினை கண்டோமன்றே படருற்ற நூல் தானே படம்போலாக பரவியதில் குறுக்குநெடுக்காவதே போல் தொடர்புற்ற பரந்தானே ஜெகம் போலாக தோன்றிய தெற்குறுக்க நெடுக்காக நிற்கும் அடருற்ற விவேகத்தால் அறைந்த வண்ணம் ஆய்ந்தவையும் அகண்ட பரபிரம்மம் என்றும் தடமுற்ற பரபிரம்மம் அது நான் என்றும் தடையறவே பாவித்து தளர்வு தீர்வாய் சத்திய ஞானானந்த பிரம்மம் தானே சலனமிலா சாஸ்வத வஸ்துவாகும் சத்திய ஞானானந்த பிரம்மம் தானே ஷட்பாவ விகாரமிலா வஸ்துவாகும் சத்திய ஞானானந்த பிரம்மம் தானே ஜகஜீவ பரங்களிலா வஸ்துவாகும் சத்திய ஞானானந்த பிரம்மம் தானே சகல பரிபூரணமாம் வஸ்துவாமே சத்திய ஞானானந்த பிரம்மம் அல்லால் ஜகஜீவ பரங்களென சிறிதும் இல்லை புத்திர இஜகஜீவர் முதலாம் யாவும் பூரணமாய் பொருந்திய அப்ரம்மம் தானாம் அத்வைத பரபிரம்மம் அதுவே நீயாம் அறிந்த பொருள் சத்தியமே ஆதலாலே நித்தமெல்லாம் பிரம்மெனும் அது நான் என்னும் நிச்சலமா உணர்வுற்று நிறைந்து நிற்பாய் நிச்சலமாய் உணர்வுற்று நிறைந்து நிற்கும் நிலை அதுவே நிகரற்ற மோட்சமாகும் துச்சமிலாந்த நிலை தொடர்ந்தோர் மீண்டும் துன்பமுறார் துகண் மறுவார் சுகமே சார்வர் எச்செயலும் செய்து முடித்தவரே யாவர் எப்போதும் ஏகபர வடிவாய் நிற்பர் உச்சபர வடிவான கிவ் ஊனபவ விவகாரம் என்றும் இல்லை ஆதலினாலனவரதம் மறைந்த வண்ணம் அகண்டபர நிச்சயமே அபியாசித்து பேதமனோ விகல்பமெல்லாம் பெயர்தே போதும் பிரிவற்ற கண்டபர போதம் பெற்றோ ஏதமில்லா வேகபர வடிவேயாக இருப்பது வாமோக்ஷரிலை அடைதீமைந்தா வேதமுடி பொருளை நினக்கிந்த வண்ணம் விமல சிவன் விளம்பியவா விளங்கச் சொன்னோம் பரமான பரமசிவ பக்தியோடே பரவிய இப்பரம்பொருளை பரிந்து கேட்போன் திறமான கண்டபர ஞானம் சேர்வன் தினையளவும் துக்கமுறான் சுகமேலாமன் உரமான கண்டபர வடிவா நிற்பன் உரைத்ததிலோர் ஐயமில்லை உண்மை என்றே வரமான ரிபுமுனிவன் நிதாகனுக்கு வரையற்ற வஸ்துவினை வகுத்து சொன்னான் சச்சிதானந்த வஸ்துவை அன்றியே சற்றும் ஒன்றும் ஜனித் காத்திடவே இலை இச்சகம் முதல் யாவையும் என்றுமே ஏக பூரண வஸ்துவதாமிக உச்சமாமது நாமெனும் ஞானமிங்குற்றவர் பவ முக்தரென சொல்லல் நிச்சலானந்த தாண்டவமாடனம் நிகரிலேசன்ன கண்டஸ்வரூபமே நிச்சலானந்த தாண்டவ மாடனம் நிகரிலீசன்ன கண்டஸ்வரூபமே நம் நிகரிலீசன் அகண்டஸ்வரூபமே முப்பதாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்